அந்த பேச்சு தலைப்பா கொடுக்கறத விட தொடர்ந்து பேசுவது நமக்கு நல்ல சிந்தனை உண்டாகும் இல்லைன்னா இப்ப திருவாசம் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாடு சொல்லிட்டு வேறதான்னு போட வேண்டியது அவ்வளவுதான் முடியவும் செய்யும் வேற ஒண்ணு அதனாலதான் அந்த முழுமையாக பண்ணணும் சரி ஒன்று ரெண்டாவது பாருங்க இப்ப அங்கே நூறாவது வரி ஊனம் தன்னை ஒரு உங்குடன் அறுக்கும் ஆனந்தம் நீ ஆறா அருளியும் அங்க இங்க என்ன ஆறு ஆனா வேற்றுமை இருக்காது பாத்தீங்களா அதனால இங்க என்ன தெரியுது வான் வந்த சிந்தையான் மலங்கழுவ வந்திடையும் ஆனந்தங்கான் உடையான் ஆறு அப்ப வேற்றுமை இல்லை இல்லைங்களா குருநாதனாய் வந்த போது தனி அந்த மாணாக்கருக்கு ஆனந்தம் இவன் உலகத்தை ஆளும் போது எல்லா மக்களுக்கும் ஆனந்தம் சரிங்களா ஆகவே தருகிற இன்பம்ங்கிறது ஆனந்தம் தானே அங்க வேற்றுமை இல்லை இரண்டாவது அப்புறம் மூன்றாவது பாருங்க மாதிற்கூருடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும்பரை நவின்று கரங்கவும் இந்த நாதம்ங்கிறது மூலமான ஒலி அந்த மூலமான ஒலி எடுத்துக்கிட்டே இருக்குமா நாத விந்து கலாதீனமூனம வேத மந்திர சொரூபானமு சொல்றமே அந்த நாதம்ங்கிறது நீங்க பாத்தீங்க கூட சாத்தான பாத்தீங்கன்னா கூட இருட்டில் கூட பாருங்க அந்த நல்லன் யாமத்து பள்ளி கொள்ளான் சங்கலிங்கம் எல்லாம் இருக்குது நீங்க நல்ல பன்னெண்டு மணிக்கு எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு ஒலி இருக்கும் என்ன ஒரு சத்தம் இருக்கும் அதான் நல்லன் யாமம் என்று சொல்றேன் அது போல இந்த மாதிரி ஒலியும் அந்த நாதமாகிய பெரும்பறை என்று சொன்னோம் இங்கே குருநாதன் வருகின்ற பொழுதும் அதே தான் அல்லவா என்ன என்ன எத்தனாவது பாட்டு பருமிக்க நாதப்பறை எத்தனாவது பாட்டு எட்டாவது பாட்டு அப்ப வேற்றுமை இல்லை வேற்றுமை இல்லை சரி அப்புறம் அடுத்தது பாருங்க அங்க முன்னே பார்க்கணும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்மை கை கொண்டருளவும் கடுக்கடைங்கிறது அந்த முத்தலை சோளம் இங்கேயும் அதேதான் அதேதான் முத்தலை சோளம் மாற்றமில்லை அப்ப குருநாதனாய் வந்த போதும் இது மாற்றமில்லை அருமை அடுத்தது பாருங்க மூலமாகிய மும்மரம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எடில் பெற அணிந்தும் மாறுது கழுநீர் மாலை காதலனாகி கருநீர் மாலை ஏழுடைத்தாக அழிபெற அணிந்தும் அங்கே மாணாக்கன் மீது வைத்த பற்று காரணமாக குருநாதனா வர்றாராம் அப்ப அது கடுநீர் மாலை செங்கடு நீர் மாலை சூடிய கொண்டையில் ஆதார சோபையில் மருளாதீ இங்கே பெண்கள் பால் சொல்றது இந்த கடுநீர் மாலைங்கிறது ரொம்ப அருமையா அங்க மாலையில வேற்றுமை இருக்கிறது தெரியுது அடுத்தது பாருங்க அரியோடு பிராமற்கு அளவறியாதவன் பாரிமாவின் மீசை பயின்ற வண்ணமும் குதிரை இங்கேயும் குதிரை தான் பான்புரவி ஊரும் மகிழ்ந்து அருமை ரைட்டு அடுத்தது பாருங்க மீண்டு வாரா வடியருள் புரிபவன் பாண்டினாரே பழம்பதியாகவும் இங்கே தென்பாண்டி நாடே தெளி அப்பா முதல் பாட்டு அருமை அருமை பத்திசை அடியறை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தர கோசமங்கை ஊராகியும் இங்கேயும் அருமை உத்தர கோசமங்கை ஊர் மாற்றம் இல்லை சரிங்களா ஆதி மூர்த்திகட்கு அருள் புரிந்தருடைய தேவதேவன் திருப்பெயராகவும் இங்க என்ன எம்பெருவான் தேவர்பிரான் என்று அருமை மாற்றமில்லை அப்புறம் அடுத்தது இருள் கடிந்த அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள் ஆக ஊர்தி பாருங்க இருள் கடிந்த அருளிய இன்ப ஊர்தி என்றார் அது என்னது எதுங்க ஊர் சொல்லியாச்சு உத்தரகோசம் அங்கே ஊர் அப்புறம் தேவதேவன் பெருமான் அடுத்தது இருள் கடிந்த அருளிய இல்ல இல்ல இங்க ஊர்திங்கிறது ஆறு ஆறு ஆறு வருது இல்ல ஆறு அதனால அதுக்கு ஊர்தின்னு பேரு அது இருள் கடிந்த அருளிய இன்ப ஊர்தி ஆன்மாக்களுக்கு உற்ற இருளை நீக்கி இன்பத்தை தருகின்ற அந்த ஆறு அங்கே ஆனந்தங்கான் ஆறு ஆனந்தங்கான் ஆறு அருமை ரெண்டு ஒண்ணுதான் அப்புறம் பாருங்க அடுத்தது வந்துட்டு பாருங்க அருளிய பெருமை அருள் மலையாகவும் அருளிய மலையாக வருது அங்கே அருளே மலையாக அங்கேயும் அப்படிதான் ஆமா இன்பமரும் முத்தி அருளுமலை என்பதுதான் இல்லைங்களா முத்தி அருளுமலை அல்லவா ஆக மலை மலை சொல்லப்பட அருள் முத்தி அருளுவதுங்கிறது இங்க அருளிய பெருமை அருள்மலையாகவும் அருளை பெறுகின்ற மலை தானே அப்ப அருள்மலையினாச்சு இப்படியாக அப்போ அங்கேயும் பத்து சொல்லப்படுகிறது இங்கேயும் பத்து சொல்லப்படுகிறது இல்லைங்களா அப்போ திருவாசகம் படிச்சதுனால நான் ஒண்ணு கேட்டா பெருமானுக்குரிய பத்து உறுப்புகள் எவை அவற்றுள் குருமூர்த்தியாக வந்த பொழுதும் உலகமெல்லாம் ஆளும் அருள்மூர்த்தியாக வந்த பொழுதுமாக இருக்கின்றவையில் காணுகின்ற வேற்றுமையை விளக்குக வேற்றுமை விளக்கு அப்பதான் திருவாசகம் படிச்சதா அர்த்தம் இல்லைன்னா காதால கேட்டதோட சரி சரிங்களா கூட சித்தாந்த வகுப்பு வைக்கணும்னு சொல்லிச்சு சன்னிதானம் பத்து நாளைக்கு அப்படி இருந்தா சொல்றோம் பாருங்களா பத்து நாள் இல்ல இல்ல இதுல நம்ம தருமபுரத்துல தருமபுரத்துல பத்து நாள் என்ன பண்றது என்ன என்ன நீங்க எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டீங்களே ஒரு பத்து நாள் வகுப்புன்னு செய்யலாம் செஞ்சோம்னா அங்க எல்லாம் சரியா நேரமாக வைக்கணும் அந்த நேரம் கடந்து போச்சுன்னா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு வச்சும்போது என்ன வைக்கலாம்னு கேட்டது ஒரு பக்கம் நீதி நூல் வைக்கணும் எதுன்னு ஒரு நீதி நூல் வைக்கணும் ஒரு பக்கம் சித்தாந்தம் இன்னொரு பக்கம் பொதுவாக திருமுறை வைப்போம் மூன்று வைக்கலாம் முப்பொருள் உண்மைதானே அப்படின்னு அப்புறம் வந்து ஒரு நம்ம அன்பர் சொன்னார் சிவாச்சாரியாரை விட்டு சிற்சில இந்த கோவில்னா ஏன் கொடிமரம் இருக்கு எதுக்கு இருக்கு நந்தி இருக்குன்னு அப்படி சொல்ல சொல்லுவோமான்னு ஒரு மூணு வகுப்பு அப்படி அந்த சிவாச்சாரியருக்கு அதெல்லாம் தெரியணும் அதுவே தெரியணுமே தெரிஞ்சிருந்ததுன்னா அது செய்யலாம் கும்பாபிஷேகம்னா என்ன ஒரு ஒரு அவுட்லைனா அவுட்லைனா இப்ப தினப்படி ஆறு காலம் பூஜை செய்யறீங்க எந்த அடிப்படையில் செய்யறீங்க அதெல்லாம் தெரியணும் இல்லைங்களா அப்புறம் பெருமானுக்கு இது மாதிரி வந்து இந்த அந்த இன்னென்ன அபிஷேகம் செய்யறீங்களே அதனுடைய பயன் என்ன அதெல்லாம் இருக்குது பால் அபிஷேகம் என்ன என்ன பயன் இதெல்லாம் இருக்கு இப்படி இருக்கு அதே போல குடமுழுக்கணும் என்ன அது போல பத்து நாள் தேர் நடத்தும் போது முதல் நாள் வந்து கொடியேற்றம் இருக்கீங்க அதுக்கு என்ன என்ன என்ன அதுல அந்த பிரதிக்கனை பண்ணிக்கிறீங்க என்று கேட்கணும் நல்ல சிவாச்சாரியா இருந்தானே கொட்டி விடலாம் அப்ப நித்திய வழிபாடும் சிறப்பு வழிபாடும் ஒரு போட்டுங்க மூணு மூணு வகுப்பு தான் வரும் ஏன்னா அறநூல் எடுத்துக்கிறாங்க ஒருத்த அப்புறம் சித்தாந்தம் எடுத்துக்கிறாங்க ஒருத்த அப்புறம் திருமுறை எடுத்துக்கிறாங்க அப்புறம் இதுல அடிஷனல் இது ஒரு மூணு வகுப்புன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு மூணு வகுப்பா இருக்கும் இருந்து பத்து நாள் வேணா அப்படி செய்வோமா அப்படின்னு செய்வோம் சாமி என்ன செய்வோம் என்ன பண்ணுவோம் ஞான சம்பந்தர் அந்த பல்லக்கு தருவா தருமா அது எங்கே வந்தது மாறன்பாடிக்கு வந்தது இல்ல மாறன்பாடியில சரியா காலில் அஞ்சரை மணிக்கு வந்துட்டு என்ன சார் மணி சொல்றீங்க சைக்கிடா ஆமா பிச்சு இருக்கார் மனுஷன் சரியா அஞ்சரை மணி இருக்கும் இதுக்கு முத நாள் ராத்திரியே ராத்திரி ஒன்பது மணி பத்து மணிக்கு கனவுல சொல்லிவிட்டார் யாரு ஞான காலையில சுவீக வருப்பான்னு பெரிய எதிர்கொள் பாடியில உடனே இந்த மாதிரி எல்லாம் வரும் நீங்களும் கூட போங்கன்னு மேலையும் பல்லக்கு கீழே இறக்க முடியாது செஞ்சுட்டார் அதனால உடனே தம்பி வந்து அப்பா பக்கத்துல படுத்ததுனால அப்பா அப்பா அதெல்லாம் நடிக்கலாம் சார் நடிக்கலாம் என்னப்பா என்ன இந்த மாதிரி நாளைக்கு அடியனுக்கு சிறிய தர்றேன்னு பெருமான் அருள் செய்தார் அப்படின்னா அப்படியாப்பா அப்படியாப்பா உனக்கா சரிப்பா இப்படி இருக்கும் பையனுக்கு சீவி தர்றது அப்பாவுக்கு இதெல்லாம் சில பெரிய வானத்தில் இருக்குன்னு இதுக்குன்னு ராத்திரி எல்லாம் தூங்கினாங்க காலத்துக்கு முடிய அப்புறம் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாங்க வழிபாடு முடிச்சாங்க மணி பொழுதோ அஞ்சரை சரியா அஞ்சரைக்கு இவங்க எல்லாம் பூஜை முடிச்சு நிக்கிறாங்க பல்லக்கு அப்படி வருது அஞ்சு முப்பதுன்னா அஞ்சு இருபத்தஞ்சுக்கு வருது காலமெல்லாம் சொல்லலாம் சாமி பெரிய பிராணம் பெரிய பிராணம் இல்லை அப்படி ஒரு பிராணம் இல்லைதான் நாங்க மனத்தில் இருக்கிறதுனால சொல்ல பெரிய புராணம் போன்ற ஒரு இலக்கிய நூல் அதற்கு இணையான நூல் இல்லை இல்லை இல்லை பல்வேறு விதத்தில் சொல்லணும் அருமையான நூல் என்ன பண்றது அதுல இது வரும் அப்படி இருக்கும்போது வருது வந்த உடனே இப்பொழுது நான் பிள்ளை ஏற போறார் யாரு குழந்தை ஞான குழந்தை என்ன ஏறித்தான் மூன்று முறை வளம் வந்துதான் எதை பல்லக்கு ஐயா அது மறக்கட்டதானே கூடாது இறைவன் அருளியது அதனால் மூன்று முறை என்ன அப்படி மூன்று முறை வளம் வந்த பெற்று வளம் வரும்போது எப்படி இருக்கும் இந்த ஒரு சின்னவனுக்கு பெருமான் பல்லக்கு தரணுமா அவள் ஒருள் அல்லவா என்று கண்ண தண்ணி தார தாரையா வந்திருக்கும் வந்துட்டு அப்படி ஏறி உட்காரும் போது ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே ஏறித்தான் ஏல அஞ்செடுத்து ஓதி ஏறினார் உலகலாம் யாரு ஜெயிக்கலர் உலகலாம் என்று சொன்னார் அதை இவங்க தான் கடைபிடிக்கிறாங்க நீங்க அந்த பல்லக்கு வந்த உடனே வருவாங்க மூன்று முறை வருவாங்க எல்லாரும் என்ன என்ன பல்லக்கு போய் சுத்துறாங்க அந்த நினைவு எந்த நினைவு திருஞான சம்பந்தர் பெரிய புராணத்துல அந்த மாரன்பாடியில விடியற் காலம் அஞ்சரை மணிக்கு அந்த புண்ணியத்தை நினைத்து ஏறினதுனால அது போல ஏறிடுது அப்புறம் தூக்குவாங்க தூக்குனா அந்த நான்கு வீதியும் வரும் ஏறத்தால ஒன்பது வரைக்கும் தொடங்குச்சுன்னா பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை ஒன்றரை எல்லாம் அவங்கவுங்க வீட்லையும் இறைவனுக்கு இது கொடுப்பது போல வழிபாடு கொடுப்பாங்க தேங்க உடைச்சி பெருமானுக்கு இது விடுவாங்க அப்படி அந்தந்த வீட்டில் செய்யும் போது என்ன செய்வாங்கன்னா இவங்களும் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க பணம்னா அந்த தட்டில் திருநீரோட பணம் முடி வச்சிருவாங்க அது பத்தோ இருபதோ இருக்கும் ஆகவே அவங்களுக்கு ஒன்றும் செலவு இருக்காது இந்த தேங்காய் பழம் உடைச்சதுக்கு உரிய செலவு அந்த ஆன்மாவுக்கு இருக்காது அப்படி கொடுத்துருவாங்க அதான் முடத்து பழக்கம் அதனால அது அப்படி இப்படி இப்படி எடுப்பாங்க தெரியும் அதெல்லாம் எப்படி எடுக்கணும் என்னங்கிறது இப்போ பழக்கம் அல்லவா அப்படி எடுப்பாங்க எடுத்தா அது தரத்துக்கு ஏற்ப இருக்கும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு குறையாமையே இருக்கும் அது வச்சிருவாங்க திருநீரத்தோட அப்படி வரும் மூணு மணிக்கு வந்தவனே திருப்பனந்தாள் சாமி தான் ஏன்னா அவங்க சிஷிய பீடம் மூணு மணிக்கு வந்தவனே உடனே ஸ்நானம் ஆகி மூன்றரை மணிக்கு கொழுவில் உட்காருவாங்க கொழுவுன்னா அங்கே மடத்துக்குள்ளேயே அங்கே அப்படியே இவங்க எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க மாலையெல்லாம் போட்டு திருப்பனந்தாள் சாமி போட்டு பெருமானுக்கு அவசியம் வந்து அலங்காரம் பண்ற மாதிரியே இது தீபாவளி காட்டுற மாதிரியே காட்டுவாங்க காட்டினா மணி நாலரை மணி ஆகும் கூவின பூங்குயில் கூவின கோழி இருக்கும் அதெல்லாம் இந்த கடைசி ரெண்டு நாள் இரண்டு நாள் இருக்கும் அதனால அன்னைக்கெல்லாம் வகுப்பு அவ்வளவு விஷயமா சாதாரணமாக தான் இருக்கும் நடத்தினா அந்த ஏழு நாள்ல முடிச்சிடணும் போஷன் முடிச்சு வேற எங்களுக்கு அது புத்தி போவாதில்ல ஆமா எடுத்துக்கிட்ட அப்புறம் நாங்களும் நீங்க உங்களுக்கு சொல்ற கடமைகள் மற்றதெல்லாம் எங்களுக்கு இல்ல எடுத்தா ஐயா ஒரு நூல் எடுத்தாங்கய்யா அனே நல்லா அப்பா அதை விளங்குச்சியா என்று இல்ல தண்டத்துக்கு நடத்தியாவா ஒன்னும் மூக்கர் அழுவதுன்னு கூட இல்ல அதனால அதுல சரியா இருக்கணும் அதனாலதான் இந்த நீங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு வாரம் நெருக்கடியான நேரம் இந்த குரு பூஜை முடிஞ்சதுன்னா அப்புறம் நாமலை பத்து அஞ்சு நல்ல வேலையா ஒன்பது அஞ்சு பிரதோஷம் இந்த பிரதோஷம்னா பல இடங்கள்ல வகுப்பு வைக்க முடியல இப்படியெல்லாம் நாம் இன்று பெருமானுடைய திருவிழை நிறைவு செய்கிறோம்